திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் ஆக்கூர் திருச்சிற்றம்பலம் அக் கிருந்த ஆரமும் ஆடரவும் ஆமையும் தொக்கிருந்த மார்பினான் தோலுடையான் வெண்ணீற்றான் புக்கிருந்த தொல்கோயில் பொய்யிலாமே தக்கிருந்தாரா கூறில் தான் தோன்றிமாடமே நீராரவாற்றடையான் நீருடையான் ஏருடையான் காரார்பூங்கொன்றையினான் காதலித்த தொல்கோயில் கூறாரால் வாய் நிறைய கொண்டையலே கொட்டகத்தில் தாராமல்கா கூரில் தான் தோன்றே மாடமே வாழார்கண் வருவாய் மாமலையான் தன்மடந்தை தோளாகம்பாகமாய் பொல்கினான் தொல் கோயில் வேளாளரென்றவர்கள் வள்ளன்மைய தாயான் மிக்கிருக்கும் தாளாளரா கூறில் தான் தோன்றி மாடமே கொங்கு சேர் தன் கொன்றை மாலையினான் கூற்றடர பொங்கினான் பொங்கொழி சேர் வெண்ணீற்றான் பூங்கோயில் அங்கம் ஆரோடோ அருமறைகளை வேள்வி தங்கினாரா கூறில் தான் தோன்றி மாட நாடமே வீக்கினானாடரவம் வீரழிந்தார் வெண்டலையன் பாக்கினான் பல கலன்கள் ஆதரித்த பாகம் பெண் ஆக்கினான் தொல்கோயில் ஆம்பலம்பூம் பொய்கை புடை தாக்கினாரா கூறில் தான் தோன்றி மாடமே பண்ணொழி சேர் நான் மறையான் பாடலினோடாடலினான் கண்ணொழி சேர் நெற்றியினான் காதலித்த தொல் கோயில் விண்ணொழி சேர் மாமதியோ தீண்டிய கால் வெண்மாடம் தன்னொழி சேரா கூறில் தான் தோன்றி மாடமே விங்கினார் மும்மதியிலும் வில்வரையால் வெந்த பீய வாங்கினார்வானவர்கள் வானவர்கள் வந்திரைஞ்சும் தொல்கோயில் பாங்கினார் நான் மறையோடாரங்கம் பல கலைகள் தாங்கினாரா கூரில் தான் தோன்றி மாடமே கண்ணேடிய குன்றெடுத்தான் தோழடற்காலூன்றி இன்னருளாளாட்கொண்ட எம்பெருமான் தொல் கோயில் பொன்னடிக்கே நாள்தோறும் பூவோடு நீர் சுமக்கும் தன்னடியாரா கூறில் தான் தோன்றி மாடமே நன்மையானாரணனும் நான் முகனும் காண்பறிய தொன்மையான் தோற்றும் கேடில்லாதான் தொல் கோயில் இன்மையார் சென்றிறந்தார் கில்லை என்னாதீந்துபக்கும் தன்மையாரா கூறில் தான் தோன்றி மாடமே நாமருவோ புன்மை நவிற்றமண் தேரர் புமருவு கொன்றையினான் பொக்கமருந்தொல் கோயில் செல்மருவு பைங்கயத்து செங்கழு நீர் பைங்குவளை தமருபுமா கூறில் தான் தோன்றி மாடமே ஆடல் அமர்ந்தனே ஆகூரில் தான் தோன்றி மாடம் அமர்ந்தனை மாடம் சேத்தன் காழி நாடற்கரிய சீர் ஞான சம்பந்தன் சொல் பாடலிவை வல்லோர் கிள்ளையாம் பாவமே சுவாமி தாந்தோன்றிநாதர் அம்பாள் வாணெடுங்கண்ணியம்மை திருச்சிற்றம்பலம்